அம்பலம் ஸ்தலம் திரு அம்பர் பெருந்திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எரிதர அனல் கையில் எல்லியில் நரி திரு காணிடை நட்டமாடுவர் அரிசிலம் பொறு புனல் அம்பர்மானகர் குறிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே மைய கண்மலை மகள் பாகமாயிருள் கையதோர் கனலேரே கனல ஆடுபர் ஐயனன் போரு புனல் அம்பர் செம்பியர் செய்ய கண்ணீரை செய்த கோயில் சேர்வரே மறைப்புனை பாடலர் சுடற்கை மல்கவோர் பிறை புனை சடை மூடி பெயர ஆடுவர் அரை புனல் நிறைவயல் அம்பர்மா இறை புனை ஏழில் வளர் இடமதென்பரே இரவு மல்கிழமதி சூடிடுயர் பரபமல் கருமறை பாடியாடுவர் அரபமோடுயர் செம்மல் அம்பர் கொம்பலர் மரப மல்கேழில் நகர் மருவி வாழ்வரே சங்கணி கூழையினர் சாமம் பாடுவர் வெங்கனல் கனல் தர வீசியாடுவர் அங்கணி விழவமர் அம்பர்மான செங்கண்ணல் ஈரை செய்த கோயில் சேர்வரே கழல் வளர்காலினர் சுடற்கை மல்கவோர் சுழல் வளர் கோளிர் பொன்னல் சூடியாடுவர் அழல் வளர் மறையவர் அம்பர்பை பொழில் நிழல் வளர் நேடு நகர் இடமதென்பரே இகலுரு சூடரேரி இலங்க விசியே பகலிடம்பலி கொள்ள பாடியாடுவர் அகலிடமலி புகழ் அம்பர்வம்பவிழ் புகலிடம் நேடு நகர் புகுவர் போலுமே எரியன மணி மூடி இலங்கை கொந்தன்ன கரியன தட கைகள் அடர்த்த காலின அரியவர் வளநகர் அம்பரின் பொடு புரியவர் பிரிவில பூதம் சூழவே வெறி கிளர் மலர் மீசை அவனோ வெந்தொழேர் பொறி கிளரவனை புல்கு செல்வனும் அருகில அறியவர் அம்பர் செம்பியன் செரி கழல் ஈரை செய்த கோயில் சேர்வரே வழி வழித்தலை பரிதலை அவர்கள் கட்டிய மொழி தலை பயனின மொழியல் வம்மினோ அழிதலை போரு நல் அம்பர் மாநகர் ஒழித்தலையொழிந்துள்ளர் உமையும் தாமுமே அழகரை அடிகளை அம்பர் மேவிய நிகழ்த்திகள் சடை மூடி நீல கண்டரை உமிழ்திரையுலகினில் ஓதுவீர் கொண்மின் தமிழ் கெழுவீரகினன் தமிழ் செய்மாலையே திருச்சிற்றம்பலம் சுவாமி பிரம்மபுரிநாதேஸ்வரர் அம்பாள் பூங்குழநாயகி அம்மை